அப்படி இருக்கும்போது அவருக்கு யாரடி வேண்டியவங்க யாரடி வேண்டாதுன்னு சொல்றது யார் யார அப்போ ஏ பாட்டி ஏதவனை பாடும் பரிசு ஏதவனை பாடும் பரிசு பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றியேன் அதெல்லாம் விட வினாவே விடையாக அமைந்தது முன்மூன்றடிகள் விடையாய் ஈற்றடி வினாவாய் அப்படி அமைந்திருக்கிற ஒரு பாட்டு அகில உலகத்திலையும் இல்ல சுவாமி அப்புறம் பத்துல இருந்து பதினெட்டு வரைக்கும் குளிக்குது மொய்யா தடம் பொய்கை புக்கு முகேரன் ஏன் மூஞ்சல் அடிக்கிறே என்னது நீ மட்டும் அடிக்கலையா என்னது அதாரா ஏ பத்தொன்பது ஆச்சு இந்திரடி மணி ஆச்சு நாலு ஐம்பது ஆகி போச்சுடி என்ன உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் பெருமானி எங்க போய் ஆத்தப்ப போற சாமி அதனால எம் கொங்கை நின் நண்பர் அல்லாதோல் பேருக்க எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் என்பவை அதுக்குள்ள அங்க வீட்டுல எல்லாரும் ஏண்டி மூணு மணிக்கு போனவங்க இன்னுமா வரீங்க வாங்கடி போதுண்டி அப்படின்னாங்க ஆமையே அம்மா கூப்பிடாடி நம்மள ரொம்ப நேரம் வந்தாச்சுடி எல்லாரும் சேர்ந்து திருவடியை வாழ்த்திட்டு போகும்படி எல்லாம் சேர்ந்து பாடுவோம்படி போற்றியருளுகனின் அதியாம் பாதமலர் போற்றியருளுகனின் வந்தமாம் சந்தலிகள் போற்றியாம் ஆறுகடி நீர் ஆடேரோரியம் பாவாயி பட்டுமாடி நாளைக்கு சரியா மூலம் நான் வந்துடுறேன் இன்னைக்கு மாதிரி தொங்கப்படாதே தொங்கப்படல நான் நாளைக்கு கண்டிப்பா வந்துட முடியும் நானே எழுப்புவேன் ஆமா நேற்று சொன்னேன் நீ பேசாம நாளைக்கு செய்யலன்னா உனக்கு எல்லோரும் வீடடைந்தார்கள் இப்படி முடிக்கிறது திருவம்பாவை அது எல்லாம் தீர்ப்புவதாகவே சென்று நினைப்பானது அல்ல இதுவே ரெண்டு பேரும் பெரியவங்க அதனால நம்ம அது அதுக்காக ஒன்றும் பட்டிமன்றம் போடக்கூடாது எது பெரியது போச்சு ஒடிஞ்சது நூத்த கெடுத்தது குரு நீங்கிற மாதிரி அது நீ அது அவ்வளவு பெரிய நம்ம தகுதி உடையவனும் அல்லர் ஆமாம் நீ யார் ஹூவாரியோ நீ ஆண்டாலும் அல்ல மணிவாசகனும் அல்ல நீ யார எழுதிய பெருவழி நீ நீ ஒரு நாளாவது நேரத்தை எழுந்துட்டு குளிக்கியோ பூசினியோ ஆண்டவன்ட்ட அன்பு இருக்குதோ கிடையாது புவாரியோ இதெல்லாம் இப்ப பட்டிமன்றம் போடுறத போடவே கூடாது தப்பு அது தப்பு அதனால இதனுடைய பாவம் வேற அதனுடைய பாவம் வேற ஆனால் அங்க மாரணி திங்கள் மதிலிருந்த தண்ணியில நீராட வினோன்னு கூப்பிடுறாங்களே சார் அடுத்த மாசம் மணி ஆயிட்டது என்ன பண்றது ஆகவே எங்களுடைய பெருமான் ஆதிமூர்த்திகட்கு உத்தர கோஷ மங்கையூராகவும் ஆதிமூர்த்திகட்கு அருள் புரிந்தருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் எங்கள் பெருமானுடைய பெயர் தேவதேவன் பெயர் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கின்றவன் இருள்களின் அருளிய இன்பபூதி அருளிய பெருமை அருள்மலையாகவும் அவனுக்கு என்னன்னு கேட்டா அருள்மலைன்னு பேர் அவனுக்கு குறிக்க மலை என்னன்னு கேட்டா திருவண்ணாமலையா அல்லது வந்து இமயமலையா மற்ற இது மலைன்னு கேட்டா அருள்மலை தான் ஏன் எல்லா ஆன்மாக்களுக்கும் எல்லா வேண்டுகோளையும் நிறைவேற்றி அருளை கொட்டுகிற காரணத்தினாலே அவனுக்கு அருள்மலை தான் அவனுடைய மலை என்று சொல்லி எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டருளி நாயினேனை நலமதி தில்லையுள் கோலம் ஆர்தரு பொதுவினில் வருகன இங்க ஒரு அகச்சான்று அருமையான அகச்சான்று வேற எங்கேயும் இல்லை இந்த இந்த திருவாசலையும் இந்த இடம் பெருமான் ஏன் வந்து திருப்பெருந்துறையில ஆட்கொண்டு விட்டு போனார்னு கேட்டா தம்பி நீ கொஞ்ச நாள் இருந்து பிள்ளைக்கு வாடான்னு சொல்லிட்டு போனாராம் நாயினேனை நலமலி பிள்ளையுள் கோலம் ஆர்தரு பொதுவினில் வருகனே பிள்ளைக்கு வா எங்க அண்ணாமலை சொல்லிட்டீங்கல்ல சிவன் கோயிலுக்கு அப்ப என்ன சொல்லாம் கிடையாது சொல்றேன் கோலம் ஆறுதரு பொதுவினில் வருகன அழகு நிறைந்த திருக்கோலமுடைய எங்களுடைய சிற்றம்பலம் இருக்காரே சிற்றம்பலத்தில் இருக்கிற பெருமான் அடித்துக் கொண்டிருக்கிறாரே அங்க வருக என ஏல என்னை இங்கொழி தருணியும் அது வரை கொஞ்ச நாள் இங்க இருப்பான்னு சொன்னாராம் இருப்பான்னு சொன்னாராம் இது அவருடைய வரலாற்றுக்கு சான்று அதனால் தான் நிறைவாக தில்லைக்கு செல்கிறார் என்று நம்ம சொல்லணும் அது வரையிலும் உத்தரகோசமங்கையும் திருப்பெருந்துறையும் உத்தரகோசமங்கையும் திருப்பெருந்துறையுமாகவே இருந்து விட்டது அப்படி போகின்ற பொழுதுதான் எப்படி போயிருக்கலாம் என்ற ஒரு யோசனைன்னா இப்ப இருக்கிற திருவாசை வச்சுக்கிட்டு திருப்பெருந்துறையை விட்டு போனவர் நேர திருவாரூர் வந்திருக்கணும் திருவாரூர்ல இருந்து சீர்காழி வந்திருக்கணும் சீர்காழில இருந்து நேர திருவண்ணாமலை வந்திருக்கணும் திருவண்ணாமலை இருந்து திருக்கடுக்குண்டம் வந்திருக்கணும் திருக்கடுக்குண்டத்துல இருந்து நேர சிதம்பரம் போயிருக்கணும் சிதம்பரம் போயிருக்கணும் இதுதான் இப்ப இருக்கிற திருவாசகப்படி ஓரளவு அவருடைய தலையாத்திரை தெரிய முடிகிறது இதெல்லாம் சேக்கலா பெருமான் கையில கிடைச்சிருந்ததுன்னா அருமையா சொல்லியிருப்பாரு கொடுத்து வைக்கிறீங்க கொடுத்து வைக்கலாம் என்ன பண்றது எனவே கோலம் ஆறுதரு பொலிவினில் வருகன ஏல என்னை இங்கொடி தருளியும் என்னை கொஞ்ச நாள் இங்க இருந்து சொன்னார் அப்படி சொல்லிட்டு போன போது என்ன ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு சொல்றாரு அப்படி சொன்ன பிறகு அடியாரோடு குருநாதன் போறாராம் எங்கே கைலாயத்துக்கு மேல போறார் போகும்போது சில பேர் அடிச்சு பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க ஆஹ் அப்படி போறாங்களாக்கும் சொல்லிட்டு இல்ல அது சொல்லுகிறாள் ரொம்ப அருமை அன்று உடன் சென்ற அருகரும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருடையும் எங்க குருநாதனோடு இருந்த அறிவுல எல்லாம் கைலாயம் போகின்ற பொழுது மனமகிழ்ச்சியோடு கூட ஆஹா பெருமானோட போயிடும் என்று சொல்லிட்டு ஒன்ற ஒன்ற பெருசு பயிற்சி பெற்று எல்லாம் போறாங்களாம் அப்படி போனாங்க சரி போகாத ஆட்கள் என்னது ஒன் எய்த வந்திலாதார் அவர் போறதுக்குள்ள வர முடியாதவங்க எங்க சார் இப்பதானுங்க ஒரு ஐந்து மணித்துளி ஆச்சு இவங்க எல்லாம் பறந்து போயினர் எரியில் பாயவும் இனிமே அந்த பெருமானை விட்டு நம்ம இந்த உரத்தில் இருந்து என்ன பயணம் என்று நெருப்பு வளர்த்து இறந்தாங்களாம் இதெல்லாம் வேற எங்கேயும் இல்லை இங்கதான் கிடைக்கிறது எரியில் பாயவும் மாலது வாகி மயக்கமே இடியும் இன்னும் சிலர் பெருமாள் போயிட்டாரா இப்பதானா எல்லாருமா எல்லா அடியோரும் போயிட்டாங்க ஆமா பெருமாளா அடியோரா மாலது வாங்கி மயக்கம் எய்தியும் அப்படியே மூர்ச்சி விட்டு பாவம் அப்படி பண்ணணும் இன்னும் சிலர் பூதர மதனில் புரண்டு விழுந்து அலறியும் தன்னுடைய துன்பத்தை இன்ன வகையில வெளிப்படுத்துறதுன்னு தெரிய முடியல ஆனா துன்பமோ தனியே தாங்க முடியல இனி ஒரு முறை எங்கள் குருநாதனை அடியவரோடு இந்த திருப்பெருந்துறையில் காணப்போகிறோமா இல்லை இல்லை இல்லை அதனால அப்படியே புரண்டு விழுந்தலறியும் ஆனா ஒண்ணு இப்படி புரண்டு விழுந்தவங்களும் சரி மயக்கம் போட்டவர்களும் சரி நெருப்பில் பாய்ந்தவர்களும் சரி நினைவு பெருமானத்தை இருந்ததுனால அவங்க எல்லாம் பெருமானம் அடைந்து விட்டார்கள் ஆனா அடைந்தது என்னமோ அங்கதான் ஆனா அடைந்த முறை அவரோடு செல்லலை எரியில் பாய்ந்து மயக்கம் எழுதி பூமியில் பிறண்டு விழுந்து ஆனா இப்படி அடைஞ்சிட்டாங்க அப்படிதான் போனார்கள் புரண்டு விழுந்தலறியும் கால் விசை தோடி கடல் புகமண்டி நாதநாத என்றது கலர்த்தி பாத பெய்தினர் பாதம் எய்தவும் இன்னும் சிலர் போறாங்க ஒரு அஞ்சு இருக்கும் என்ன அநேகமா சென்னை போயிருக்கலாம் உடனே போனாங்க மயிலாப்பூர் கடற்கரை அங்க போனாங்க திருவள்ளிக்கேணி அங்க போனாங்க காணா கடல்ல விழுந்தான் இந்த கடல் வழியாக தானே போனாங்க அதனால காலு வலிக்க கடல்ல போய் விழுந்து பெருமானி பெருமானி பெருமானி என்னை விட்டுறாதப்பா என் ஆட்கொண்டு அப்படி கடல்ல விழுந்தவர்கள் எல்லாம் அலறி போனவர்கள் அப்படி போனவர்கள் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதஞ்சலி பெய்த நின்று ஏந்தினர் ஏங்கவும் <coughs> அந்த ஆத்துல பதஞ்சலிக்கெல்லாம் அருள் செய்தையா ஓமண்டி முனிவருக்கெல்லாம் அருள் செய்தியா இந்த பாவிகளுக்கு அருள் செய்யலையாப்பா என்று சொல்லிவிட்டு அப்படியே ஏங்கி அப்படி போனவர்களும் அப்படியா இருந்து அருள் பெற்றவர்களாம் எங்கவும் எழில் வரும் இமயத்து இயல்புடையம் பொன் பொலிதரு புலியோர் பொதுவினில் நவில் கணிதரு செவ்வாய் உமையோடு ஆனா அவன் இங்கே இருக்கிறான் எப்படி இருக்கிறான் சிற்றம்பலத்துல அப்படின்னு சொன்ன ரொம்ப தான் எப்பொழுது நடனமாடிக்கொண்டும் பக்கத்தில் உமை அம்மைக்கு அந்த நடன காட்சியை காட்சி கொடுத்துக் கொண்டே இருந்தும் இருக்கிறான் அந்த அம்மைக்கு காட்சி கொடுத்து கொண்டும் தனிதர் செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை இந்த காளி அங்க இருந்து பார்த்தா இவர் மாதிரியே நானும் ஆடுறேன் அப்படின்னு ஆடின கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டு அவளுக்கு செழிச்சு போச்சு தெளிச்சு போய் முடியல வரலால முடியல உடனே பெருமான் அப்படியே ஒரு புன் சிரிப்பா சிரிச்சாரான் புன் சிரிப்பா என்ன அர்த்தம் ஆண்களோடு பெண்களும் சரி சமானமாக என்ற இருபதாம் நூற்றாண்டு பழக்கம் வந்துட்டு இருக்கு ஐயையே அப்படின்னு ஏன்னா தன்னோட ஒப்ப அது நடிக்க முடியல ஆட முடியல அந்த சிறுநகை என்ன காட்டுச்சுன்னா அவரவர்களுக்கு இருக்கிற பக்குவத்தில் அவங்கவுங்க இருந்துக்கணுமே தவிர நான் அவங்க மாதிரி நீ இவங்க மாதிரி அப்படிலாம் வரப்படாதுமா தெரியுதா என்பதை தெரிஞ்சு கொள்ளுங்கிற அர்த்தம் அதுல அப்படியே சிறு சிறுநகை புன்முருவல் மட்டும் இப்படி காட்டி அந்த காளிக்கு சிறுநகை இறைவன் இந்திய அடியவரோடும் எங்க போனோம் பொலிதரு புலியூர் புக்கினிது அருளினன் நம்ம தில்லை சிட்டம்பலத்துல போய் எல்லாருமா இருந்தார்கள் சரி அவர் எங்க உண்மையாக இருக்கிற இடம் என்று கேட்டார் ஓலிதரு கையிலை உயர் கிழவோனி கையிலை மலைக்கு உரியவனாக இருக்கிற பெருமான் இதோ சித்தம்பலத்தில் பெருமானாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று ஆகவே திரு கீர்த்தி திருவுகள் என்று சொன்னால் தனக்கு அருளிய பாங்கு ஏனைய அறிவர்களுக்கு அருளிய பாங்கு இவற்றை சொல்லி இப்படியெல்லாம் செய்த பெருமான் எனக்கு குருநாதனாக காட்சி தந்தது அடாராடா அந்த திருநீற்றுக்குடி என்ன கழுத்துல கழுநீர் மாலை என்ன நாதப்பறை என்ன என்று இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லி அப்படிப்பட்ட பெருமான் நிறைவாக என்னை விட்டு செல்கின்ற பொழுது பலர் பலர் பின்னர் வர அவரவரெல்லாம் அலறிப்படுத்தி அலறிப்படுத்தி எல்லோருமாக சென்று விட்டார்கள் எஞ்சியிருப்பது அடியேன் ஒருவன் தான் என்று சொல்லி பாவம் தன்னை தனிமையாக்கி கொண்டு இருக்க முடியாது என்று விட்டாரு என்று நினைக்கிறேன் பின்னால் கூட சொல்ல போறேன் அடியாரானார் எல்லாரும் வந்தும் தாழ் சேர்ந்தார் நான் மட்டும் இல்லையப்பா என்று சொல்லி தன்னை தனிமைப்படுத்தியது திருச்சதத்தில் எல்லாம் அழுவார் இப்படியாக சொல்லுவதுதான் கிருத்தருவன் என்று சொல்லி இந்த புகோடு சேர்ந்த நாரும் இந்த தீர்த்து திருவுகளை உங்களோடு சேர்ந்து எண்ணி பயிரும்படியான கொஞ்சம் நேரம் ஆயிட்டது மன்னிக்கணும் ஏன்னா எல்லாரும் பலரும் பணியில் இருப்பவர்கள் நாளை காலை பணியை தொடரணும் இருந்தாலும் என்னால் உங்களுடைய பணிகள் தடைப்படுமானால் அது என்னை மன்னிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொண்டு இந்த அளவில் திருச்சிற்றம்பலம் அருகும் பொருளும் செல்வமும் திருவுமை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்று எண்ணி திருவுமை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்று எண்ணி திருவுமை பொருளும் செல்வமும் எனக்கு சீருடை கழல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது ஒருவரை மதியாது உறாமைகள் அவரை மதியாத உறாமைகள் செய்தும் உடியும் உரைப்பனாய் திரிவேன் ஒருவரை மதியாத உறாமை மலர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலா முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை முருகமர் சோலை சூழ் வாயினால் உன்னை பரவிடும் அடியே உன்னை பரவிடும் அடியே படுதுயர் களையாய் பரவிடும் அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரம் துடரே பரவிடும் அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரம் துடரே பார்க்குலு சதுரல் தந்தது உள் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா யார் யார்குலு சதுரல் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் அந்தம் ஒன்றில்லா பெற்றது ஒன்று பால் அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்று யாதனை பெற்றது ஒன்று என்பால் இந்தைய கோயில் கொண்ட எம் எம்பெருமான் திருப்பெருந்துரை ஊரை எம்பெருமான் திருப்பெருந்தூரை ஊரை சிவன் கலந்து இன்னமுது உகந்து அளித்து தேனரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவள்ள திருச்சிற்றம்பலமே மன்னகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அந்த நடை மடவாழ் உமைகோள் அடியோ அருள் புரிந்து பின்னை பிறவியரு கணரி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே இரவா பிறப்பு உண்டு உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்ற வான்முகி வழாது செய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் வாங்க நற்றவோம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகங்கள் அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார கடலே போற்றி மாட கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவரி சிறகு மதிமலி பூரிசை திறங்கி என்று வருகிற அம்மையாருடைய மூத்த திருப்பதிகம் பொங்கை திறங்கி நரம்பெழுந்து உந்து கண்டு

தாழ்தடை எட்டு தீசையும் அங்கம் குடிந்து அனலா